திருச்சிற்றம்பலம் நாடு சோழநாடு காவிரி வடகரை ஸ்தலம் சீர்காழி திருச்சிற்றம்பலம் பண்ணின் நேர்மொழி மங்கை மார்பல்ல பாடி ஆடிய ஓசை நாதோறும் கண்ணின் நேரையலே போலியோ கடற்காழி பெண்ணின் நேரொரு பங்குடை பெரு மானயம் பெருமானின்றும் அண்ணலாரடியார் அருளாலும் குறைவிலரே மொண்டலம்பியவார்த்திரை கடல் மோதி மீதெரி சங்கம் வங்கமும் கண்டலம் புடை சோழ்வயல் சேர் கலிகாழி வண்டலம்பிய கொன்றையானடி வாழ்த்தியே தீய மாந்தர் தம்பினை விண்டல் அங்கிலி தாமது நல்விதியாமே நாடெலாம் ஒளியெய்த நல்லவர் நன்றுமேத்தி வணங்குவார் பொழேர் காடெலாம் மலர்த்தேன் தொழிக்கும் கடற்காழி தோடுலாவிய காதுளாய் சுரிசங்க வெண்குழையாய் என்றுன்றுண்ணும் வேடம் கொண்டவர்கள் வீணை நீங்களுற்றாரே மையினார் பொழில் சூழ நீழலில் வாசமார்மது மல்க நாடொரும் கையினார் மலர் கொண்டெழுபார் கலிகாழி ஐயனே அரணே என்றாதரி தோதி நீதியுளே நினைப்பவர் உய்யுமாறுலகில் உயர்ந்தாரினுள்ளாரே மலிகடொந்தீரை மேல் மிர்ந்தது வந்து வந்தொளிர் நித்திலம் விழ களிக்கடிந்த கையார் மருவோ கலிகாழி பலிய காலனை வீட்டி மாணித்தன் இன்னுயிரளித்தானை வாழ்த்திட மெலியும் தீவினை நோயவை மேவுவர் வீடே மற்றும் இவ்வுலகத்துளோர்களும் வானூலோர்களும் வந்து வைக்கலோ கற்ற சிந்தையராய் கருதோ கலிகாழி நெற்றி மேலமர்கண்ணினானை நினைந்திருந்திசை பாடுவார் வினை செற்ற மாந்தரென தெளிமின்கள் சிந்தையுள்ளே தானலம்புரை வேதியாருட தக்க மாதவர் தான் தொழப்பையில் காதலின் வீரை சேர விம்முங்கலி காழி ஓனுளாருயர் வாழ்க்கையாயுற வாகி நின்ற ஒருவனே என்றென் ஆனலங்கொடு பாரருள் வேந்த ராவாரே மைத்த வண்டேழு சோலையாலைகள் சாலி சேர்வயலாரவைகளோ கத்துவார் கடல் சென்றுலவும் கலி காழி அத்தனேயரநேயர கனை அன்றடர் துகந்தாயுணகழல் பக்தராய் பரவும் பயன் ஈங்கு நல்காயே பருமராமோடு தெங்கு பைங்கத லிப்பருங்கனி உண்ணமந்திகள் கருவராலுகளும் வயல் சூழ்கலி காழி திருவிநாயகநாயமாலோடு செய்ய மாமலர் செல்வனாகிய இருவர் காண்பரியான ஏ தூதலின்பமே பிண்டமுண்டுழல்வார்களும் பீரி யாது வண் தூக்கிலாடை போர்த்தவர் கண்டு சேர கிளாரழகார் காழி தொண்டை வாயுமையோடு கூடிய வேடனே சுடலை பொடியணி அண்டவாணனென்பார்க்கடையா அல்லல் தானே பெயரேனும் இவை பன்னிரண்டினம் உண்டென பெயர் பெற்ற ஊர்திகள் கயலுமாம் வயல் சூழ்ந்தழகார் கலி காழி நயனடன் நயனடன்கழலே திவாழ்த்திய ஞான சம்பந்தன் செந்தமிழுரை உயருமா உயருமாவொழி வாருலக துயர்தாரே சுவாமி பிரம்மபுரீஸ்வரர் அம்பாள் திருநிலை நாயகி திருச்சிற்றம்பலம்